நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜான்ஷெட்பூர் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு வானவெளியில் உள்ள ஏழு நிறங்களில் நடுவில் உள்ள நிறம் பச்சை நிறம் மூன்று அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நோபல் பரிசு உருவாக காரணமாக இருந்த ஆல்ஃபிரட் நோபல் எந்த நாட்டை சேர்ந்தவர் இரண்டு டிஎஸ்எல்இ ஓடும் எந்திரங்களை கண்டுபிடித்தவர் யார் மூன்று ராணுவ படையினரையும் விவசாயிகளையும் உற்சாகப்படுத்தும் வகையில் ஜெய் ஜபான் ஜெய் கிஷான் என முழங்கியவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்